கூட அறிய முடியாத ஒரு தேனாக இருக்கிறானா ஆண் நெய்யை அருமை அருமை பசுவின் நெய்ன்னு சொன்னார் ஏன்னா நெய் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம் எருமாட்டு நெய் இருக்குது பசு நெய் இருக்குன்னு நம்ம பெருமானுக்கு வடக்கு தெய்வம் பெறுவதற்கு எது பயன்படுத்தணும்னா பசுவின் நெய் தான் பயன்படுத்தணும் இப்ப என்ன கடை நெய் தான் அது எந்த நெய்யோ அது என்ன என்ன கலப்படத்தான் வந்ததோ அது நெய்யாது அது நெய் ஆனாலும் அதான் போட்டுக்கிட்டு இருக்கும் அது அதுல பசுவின் நெய் தான் போன ஆண் நெய் என்று சொல்ல நம்முடைய திருப்பனந்தாள் பகுதியில் கதிராமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு அதுல நல்ல ஒருவர் நிறைய பசுமாடு வச்சு வளர்க்கிறார் அவர் பால் கறந்து நெய் வச்சிருக்கிறார் அந்த காலத்தில் என்ன பண்ணு கேட்டா வேற எங்கேயும் வாங்காதா கதிராமங்கலத்துல போய் அந்த பசுவின் நெய் தான் ஒரிஜினல் பசுவின் நெய் வாங்குறதுங்கிறது அப்படி ஒருவர் அடிவரிலேயே ஒருவர் இருந்தார் கேட்க முடியுமா முடியாது அதான் பசுவின் ஆண்மை அதனால இனிமே நம்ம வந்து பெரும்பாலும் சூடம் சூடம் இல்லைங்கிறான் சாம்பிராணி சாம்பிராணி இல்லைங்கிறான் ஊது ஊதுவத்தி இல்லைங்கிறான் அல்லவா பின்ன எதுதான் எதுங்கிறது பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால் ஊத்துறது பாலா பவுடருங்கிறான் இல்லைங்களா அப்ப இனிமே என்னன்னு கேட்டா நல்ல கும்பிட்டு கரங்குவிவார் மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குழிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று இனிமே பாராயணமே தான் வச்சுக்கணும் மாட்டேன் ஏன்னா எதுவுமே நல்லா ஒன்றும் தகுதி இல்லை நல்லா அருமையா பெருமான் நல்ல மூன்று முறையோ பதினோரு முறையோ வளம் உண்டு நல்லா கும்பிட்டு நல்ல வணங்கி பெருமானி என்று நல்லா போட்டியோடு செய்தால் அவ்வளவுதான் செய்ய முடியும் வேற எதுவும் நமக்கு உகந்ததாகப்படல எனவே ஆண்மை கரும்பின் தேரலை அருமையான கருப்பன் சுவை சிவனை என் சிவலோக கோணை சிவலோகத்திற்கே தலைவனாக இருப்பவன் அன நோக்கிதன் கூரணி எங்க அம்மாவோடவே கூட இருப்பாங்க யாரு உமையம்மை குறுகிலேன் நெடுங்காலம் அப்படிப்பட்டவனை போய் நான் இவ்வளவு நாள் தள்ளியும் போய் அடையவில்லையே ஆனா என்ன செய்துட்டு இருக்கேன் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் இந்த உடம்புக்கு மட்டும் விடாமல் காலையில ஆச்சோல எட்டு மணி சிவபிராணம் படிச்சவோ பூஜை பண்ணமோ இல்லையோ என்ன இன்னைக்கு இட்லி சட்னியா சாம்பாரா முலாபடி அது இருக்குது சரி இதுக்கு இதுக்கு ஒரு இட்லிக்கு முலாபடி ஒரு இட்லிக்கு சாம்பார் ஒரு இட்லிக்கு இது அவ்வளவு ஏன்னா அப்படி எண்ணிக்கிங்க நம்ம இந்த ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் எதை நான் ஓம்பி வரணுமோ அது இல்லாமல் இந்த வெறும் இந்த உடம்பை நான் பாதுகாத்து இருக்கிறேன் ஊனினை உருக்கி ஒளி பெருக்கி உலத்திலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே எப்படி ஞாபகத்துக்கு வராமல் இருக்கிறது அதனால் அப்படிப்பட்ட பெருமான் நினைக்காமல் ஊனையான் இருந்து ஒம்புகின்றேன் நிச்சயம் கெடுவேன் உயிர் ஓயாதே இந்த பாழாப்பான உயிரே பாருங்க அந்த மூணாவது கடைசி வீட்டுல நேற்று பொசுக்குன்னு இறந்து போட்டாங்களாம் அது போன மாசம் பாருங்க இந்த தெருவில் அவங்க எல்லாம் உயிர் ஓய்ஞ்சி போச்சு இந்த உயிர் ஓய மாட்டேங்குது என்னையும் தெரிய மாட்டேங்குது என்று பாவம் நினைக்கிறது ஓய்வீராதன ரொம்ப நேரம் ஆச்சா இல்லையே இதை முடிச்சிடலாம்ல ரெண்டு ரெண்டு பாட்டு தானே ஓய்விலாதன ஓமனில் இறந்தன அருமை அருமை ஒன்மல திருப்பாதம் பார்த்தீங்களா பெருமானுடைய திருவடிக்கு ஓய்வும் இல்லையா என்ன ஓய்வு அவருக்கு ஐம்பத்தெட்டா அறுபத்தெட்டா ரொம்ப ஓய்வு இல்லாம உழைக்கும் சொன்னே ஏச அறுபது ரொம்ப மேக்சிமம் போனா அறுபது இருக்கலாம் இல்லன்னா இல்லைன்னா ஐம்பத்தெட்டு இருக்குது அவ்வளவுதானே இவங்க பாவம் ஒன்றும் முடியல அவனால இந்த கிராஜுவேட்டி மற்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாதனால வயதை தூக்கணும்னு பாக்குது அறுபது எப்படி நம்ம ஆட்சி போனா பரவாயில்ல அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டு போறான்னு இல்லைங்களா சரி பல பேர் வேலையில்லா திண்டாட்டு இருக்குன்னு சொன்னோன்னு இளைஞர்களை உள்ளே நுழைக்க வேண்டியிருக்கு அப்ப இது ஐம்பத்தஞ்சு ஆக்கணும் தேவலான் இருக்குது ஐம்பத்தஞ்சு ஆக்கணும் உடனே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அறுபது ஆக்கணும் இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு வேலைக்கு உள்ளே நுழைய முடியல பாவம் திட்டு தெரியாத காடு அதற்காகத்தான் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால் நாம் ஒரு தமிழாசிரியர் தான் இருந்தாலும் என்ன செய்யணும் என்றால் கல்வி நிலையங்களிலே அறிவு கல்வி தெய்வீக கல்வி தொழிற்கல்வி இந்த மூன்று வேணும் மூன்று வேணும் இப்ப இருக்கிற கல்வி குட்டிச்சோர் அல்லவா எல்லாருக்கும் வேலை கொடுப்பது என்பது எந்த அரசாலும் முடியாது எந்த அரசாலும் முடியாது அது இப்ப அறுநூறு கோடி இருக்கிறோமா உலக உலகத்துல அதுல நூறு கோடி நம்ம கிட்ட இருக்கு நல்ல கொடுக்க முடியுமா முடியாது பின்ன என்ன நல்ல அருமையா நல்ல தொழில் வல்லுநர்களை ஆரம்பிச்சு டாடா பிர்லா நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி மாளிகை இவங்கெல்லாம் நம்ம தொழில் நல்ல வல்லவர்கள் ஐயா ரொம்ப சுருக்கமான பணத்துல ஆனா தன்னிலையில ஒரு தொழிலை வைத்து தொடங்கி எந்த தொழில் வந்து இன்னைக்கு சரியா வரும் என்றவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு இந்த முதல்ல ஒண்ணு முதல் ஐந்து ஆறு ஆண்டு வரைக்கும் இயல்பா அந்த எழுத்தறிவு ஆறுக்கு அப்புறம் அல்லது ஏழுக்கு அப்புறம் இந்த அறிவு கல்வி தொழிற்கல்வியும் இருக்கணும் நாளைக்கு அவன் பிளஸ் டூ முடிச்சாட்டான்னா இந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் அல்லது அவன் எம்ஏ முடிச்சுட்டான்னா இன்னொரு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு தொழில் அது தெரிஞ்சுக்கணும் அரசு கொடுத்தால் வருவோம் இன்றே நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அமைப்பில் வந்தால் ஒளிய இந்த ஒருத்தவர்த்த குத்திட்டு தான் ஞாபகம் குத்திட்டு தான் ஞாபகம் ஆமா சோத்து வழியிலேங்கிறான் அவன் என்ன பண்ணுவான் இப்போ குற்றவாளிலாம் இருபத்தொன்னு பத்தொன்பது வயசுல தான் குற்றவாளியே இருக்குது ஏன் வேலைக்கும் போக முடியல இங்கேயும் ஒன்றும் வீட்டுல வக்கு இல்ல இவரே குதிக்கிறேங்கிறான் சட்டமா போட போகுதுப்பா ஆமா தொழிற்கல்வி வேணும் அதே போல இந்த நீர் ஊற்று கூட கர்நாடகா எதிர்பார்த்து நடக்காது நல்ல வேலை தரம் பொங்கிட்டது நினைச்சோம் மழை வந்துட்டு அருமையா போச்சு தமிழகம் எல்லாம் வந்துட்டு அது நல்லா அருமையா போயிட்டு ஏதோ தரம் பவான் அப்படின்னா நாம ஒரு பக்கம் அங்க தண்ணீர் கேட்டுக்கொண்டு தமிழகத்திலே எங்கெங்கே நிலத்தடி நீர் இருக்கிறது என்பதை பார்க்கணும் அது இங்க இருக்கிற இந்த பிஇ e e எல்லாம் விட நல்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும் நாகர்கோயில்ல சொல்லுவாங்க இந்த சில பேர் இருக்காங்களாம் அப்படியே பார்ப்பாங்களா குச்சி பண்ணிட்டே வருவாங்களா ஏ கிணறு எங்கடா அங்க வெட்டுற இங்க வெட்டுற அதனால் இப்படி போய் அவன் ஆண்டவன் ஒவ்வொரு உயிரினு காப்பானானால் அதனாலதான் ஓய்வில்லாதன அவன் திருவடிக்கு எந்தப்பா ஓய்வு ஒரு காலத்திலையும் ஓய்வு உவமனில் இறந்தன அப்படிப்பட்ட திருவடிக்கு ஒரு ஓமை சொல்லுங்களேன் அப்படின்னாரு திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் என்ன கேட்டுட்டீங்க அப்படின்னார் பெருமான் திருவடிக்கு ஒரு ஓவி சொல்ல வேண்டும் என்று கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அடியேன் முதலதிகாரத்திலேயே பாடியிருக்கிறனே தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னு <clears throat> தனக்கு ஓமை இல்லாதான் அவன் திருவடி முதல் அவன் திருமுடி வரைக்கும் ஓமை இல்லாதான் இதுல போய் ஏன் இப்படி எல்லாம் பெரியவங்க கஷ்டப்படுறீங்க போய் அப்படின்ட்டு சிவ சிவ இந்த திருக்கோள் மறைஞ்சு போயிடுச்சு சாமி இல்லைன்னா நான் இந்த மாதிரி போயிட மாட்டேன் ஓமனில் இறந்தனன்னு சொல்ல மாட்டேன் <laughs> ஓமனில் இறந்தன ஓமை சொல்ல முடியாது ஏன் தனக்கோமை ஓமை இல்லாதான் என்னிறந்து எல்லை இலாதானி இலாதானே நின்பெரும் சீர் இருக்குல்ல இலாதானி கம நின்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அந்த நின்பெரும் சீர் இப்படி இருந்துச்சு அப்படி அவ்வளவுதான் ஒண்ணு கடினம் இல்லை ஒரு கமவு தான் இப்ப கூட திருவாச ஒண்ணு பதிப்பிக்கணும் பதிப்பிக்கணும்னாங்க நான் இப்ப கம போட்டு கொடுத்தேன் இப்ப பதிவிங்க சாமி இந்த கம போட்டதை நிறுத்திட்டோம் நிறுத்திட்டோம் அதுவே பொருள் விளங்குவதற்கு காரணமாயிருக்கு அதே ஓய் மீளாதன உவமனில் இறந்தன இறந்தன ஓமை சொல்ல முடியாது ஒன்மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி இதான் நன்றி உணர்வு நாயிலாகிய குலத்தினும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி என்றார் முன்னும் அல்லவா அல்ல அதை விட கீழ்பட்ட குலம் அப்படிப்பட்ட அதை விட கீழ்பட்ட குலத்தில் இருந்த எனக்கு நன்னெறி காட்டி எங்கே திருப்பெருந்துறையில தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை தாய் போல தாய் போல் தலையளித்திட்டு என்று முன்னியும் சொல்லியிருக்க அவள பெற்ற ஈண்ட தாய் போல என் அருள் புரிந்த என் தலைவனை நனி காணியின் மிக விரைவாக காண வேண்டும் என்ற விருப்பம் ஆனா காணல தீயில் வீழ்கிறேன் ஒன்னு செய்யணும் இப்ப சொல்லலாம் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறானே என்னமோ புதுசா என்னமோ போய் நம்ம சொல்ற மாதிரி படா இதெல்லாம் எங்களுக்கு பழங்களே போடான்னு தீ ஒண்ணு உன்னை திருவடியை கண்டிருக்கணும் இப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொடுத்து எனக்கு ஆண்டாய் அது ஓய்வில்லாதது ஓமனில் இறந்தது ஒரு சிறந்த மலர் போன்ற திருத்தாள் தாயிராய இன்னருள் புரிந்த திருவடி அதை நான் காணணும் காணல என்ன செஞ்சிருக்கலாம் செத்துணும் எப்படி சாவது அந்த காலத்துல தீயில் வீழ்கிறேன் நெருப்புல விழுந்துருவான் பாவம் பின்வரை உருள்களேன் பெரிய மலை மேல ஏறி உருண்டுறது அதனாலதான் உயிர் போக்குவது இப்படி இல்லை நீங்களா பின்வரை உருள்கிறேன் அடுத்தது செழுங்கடல் புகுவேனி அல்ல கடல்ல உருண்டுறது ஆகவே ஒன்று மலை மேல உருண்டு விடுவது அல்லது கடல்ல போயிடுறது அது நெருப்புல இப்படியாக தன்னை மாய்த்துக் கொள்வது மகாபாரதத்துல அர்ஜுனன் அந்த கவலம் வருகின்ற பொழுது அர்ஜுனன் தேர் வருது அவனுடைய மகன் ஜெயந்தனை வந்து கொண்டு விட்டான் யாரு யார் கொண்டார் பாரதம் ஜெயந்திரதனா கொண்டு விட்டான் கொண்டு விட்ட உடனே இவன் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள என்னுடைய மகனை கொண்டவன் என கொல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னான் யாரு நம்ம ஐயா தான் கண்ணபிரான் தான் அது சாரதி எல்லாம் ஓட்டுறது ஓட்டின உடனே நிச்சயமா இங்க மறைச்சு வச்சுட்டாங்க மறைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இவன் சபதம் பண்ணோன்னு நான் இன்னைக்குள்ள கொள்ளேன்னா நான் இறந்துடுவேன்னு சொன்னோன்னு இன்னைக்கு பூரா மறைச்சு வச்சிரு மறைச்சு வச்சுட்டாங்க மறைச்சா மணி ஆச்சு இப்ப காலில் ஒன்பதுக்கு இந்த சபதம் பண்ணா பத்து பதினொன்னு பனிரெண்டு ஒன்னு ரெண்டு ரெண்டரை மூணு கூட ஆக போகுது என்ன வருது இன்னும் ஒரு மூணு மணி நேரம் தான் இருக்குது இல்லைன்னா இன்னைக்கு இறந்துடணும் கண்ணபிரான் அல்லவா என்ன பண்ணார் பக்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் அச்சித் தருவதும் ஒரு நாணி என்ன செய்தார் என்ன அர்ஜுனா அர்ஜுன தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைச்சிட்டார் சூரியனை மணி சரியா ரெண்டு ஐம்பது தான் இது இங்க என்ன அஞ்சு ஐம்பது ஆறு ஆக போகுது என்ன அர்ஜுனா சபதம் என்ன என்னாச்சுன்னா சிவசிவ சிவசிவல ராமராம <laughs> ராமராம நான் அப்படியே செய்யறேன் பின்ன அப்படியானா வந்து என்ன பண்ணார் தீயில் வீழ்கிறேன் உயிரை ஒண்ணு என்ன இருந்தான் நெருப்பு வளர்ந்துட்டான் நெருப்பு வளர்த்து விழப்புறம் விழுவதற்கு முன்னே இவர் கொஞ்சம் கருணை அல்லவா அதனால என்ன பண்ண அர்ஜுனா உனக்கு நான் சாரதி ஓட்டியே தன நாள் பட்டிருக்கேன் இனிமே நான் அவனையும் வந்து ஒரு போர்க்கோளம் பூண்டு நான் சாரதி ஆயிருந்து என்னைக்குப்பா பார்க்க போறேன் அதனால என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு நீ நல்ல போர்க்கோளத்தோட இவன் என்ன போர்லாம் போர்க்கோளத்தை கழுவிட்டான் கழட்டப்படாது இல்லவா அதனால போர்க்கோளத்தோட போட்டுக்கணும் நீ அந்த வெள்ள பிடிச்சே இருக்கணும் நீ வந்து இந்த தீய மூணு தரம் வள வந்து தானே திரும்ப நெருப்பில் விடணும் அதனால அந்த மூணு தரம் வள வரும்போது நீ வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே வருவியான் நான் அந்த சாரதி போட்டுட்டு வருவானா போட்டு வந்து மூணாம் தரம் வந்த பிறகு நீ நெருப்பில் விழுந்துரு சரி அர்ஜுனா எங்கிட்ட உடனே எல்லாம் எடுப்பேன் நின்றுட்டு இப்ப இதோ ஒரு முறை வந்துட்டது இதோ இரண்டாவது முறையும் அப்படி வருகிறது மூன்றாவது முறை வர இருக்கும் பொழுது அந்த ஜெயந்த வந்துட்டான் ஏன் இவன் தான் சாக போறான் சாக போறான் வந்தது இவனுக்கு தெரியும் யாருக்கு கண்ணுபுரானு தெரியும் பார்த்தார் மணி மூணு பத்து தான் ஆகுது ஒரிஜினல் கடிகாரத்துல இது பொட்டை கடிகாரத்துல ஆறாச்சு ஏன்னா சக்கரத்தை வச்சு மறைச்சதுனால என்ன அர்ஜுனா மூன்றாவது முறை வருது ஆமா நான் சொன்னபடி நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் இன்னொரு அரை மணி நேரம் இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னாரு சக்கரத்தை எடுத்த சூரிய மணி மூணு பத்தான் இவனும் முன்னிருந்தான் அடிச்சாலும் இதெல்லாம் பாரதம் அல்லவா பாரதம் அல்லவா அதுதான் ரொம்ப அருமையா அது என்னது முட்டை பெரு பத்தை பெருநகை அத்திக்கிற சத்தி சிறுமையில பத்து தலை தத்த ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகளில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு தருள்வது ஒரு நாளே முருகா உன்னை பாராட்டணும்னா நாங்கெல்லாம் பாராட்டி பிரயோஜனம் இல்லப்பா உங்க மாமா பாராட்டணும்பா மாப்பிள்ள எப்படி என்ன தீபாவளி வந்திருக்காருங்களா மாப்பிள்ள ஆமாங்க தங்கங்க தங்கம் எங்க மாப்பிள்ள என்று உன்னை பாராட்டுறது உங்க மாமால பாராட்டணும் நான் பாராட்டுறேன் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் அச்சித் தருவது ஒரு நாள் அவர்தான் சமத்துவப்படுத்தினார் சைவ வைணவத்துக்கு இல்லாம வம்பு இல்லாம சைவ வைணவத்துல வம்பு தொந்தரவு இல்லை இப்ப பாருங்க இப்படி எல்லாம் <clears throat> தீயில் வீழ்கிலேன் தென்வரை உருள்கிலேன் செடுங்கடல் புகுவேனே இந்த மூன்றில் ஏதேனும் உண்டு செய்தாவது என்ற உயிரை மாய்த்துக் கொள்ளும் வேனில் வேல்கனை மதி மதிசுடும் அதுதனி நினையாதே இது இன்பம் வேனில் வேல் வேனில் வேல் மலர்கணைக்கும் என்னகை செவ்வாய்க்கரியன்னு முன்னையும் சொல்லியிருக்காரு வேனில் வேல்னா யாரு மன்னதன் அவனுடைய அம்பு நாள்னா இன்ப இன்பத்துல சிற்றின்பத்துல தலைப்பது சிற்றின்பத்தை இவர் தலைப்பதல்ல நாம் தலைப்பதை ஏற்றிக்கொண்டு சொல்லுகிறார் அதனால மணிவாசகரும் குடும்பத்தினார் அப்படின்னு ஆரம்பிக்கூடாது வேலில் வேல் மதி சுடும் அதுதனி நினையாதே மாநிலாவிய நோக்கிய படிகளை மத்திடு தயிராகி இந்த பெண்கள் இன்பத்துல எது போலனாரு மத்திடு தயிராகி மத்திடு தயிர் அதாவது இருந்தது இப்ப மத்தும் இல்ல தயிரும் இல்ல அது மத்து கரையும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா கடைய கடைய கடைய அடியில் இருக்கிற அந்த தயிர் அப்படியே சின்ன சின்னதா சின்ன சின்ன சின்ன சின்னதா அப்படி தூள் தூள் தூளா அப்படியே மோராக ஆகும் ஆனா அதுல இருக்கிற அந்த இந்த சத்து வெண்ணெய் சத்து இருக்குது அது அப்படியே உருண்டு வரும் இது அந்த மாதிரி அது போல இங்க மத்திரு தயிர்னா அந்த மத்துக்கு எப்படி அந்த தயிரானது தூள் தூளா உடையுது அது போல நான் அந்த இன்பச் சுவையினாலே நான் என்னுடைய உயிரானது அந்த தூள் தூளாக உடைகிறது அவ்வளவு அடிந்து நான் இருக்கிறேன் மத்திடு தயிராகி தேன் நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன் அப்படி இருந்த எனக்கு பெருமான் தேன் நிலாவிய சிவநகர் தன்னுடைய தன்னுடைய நகருக்கே அழைத்துக் கொள்ள முடியாத அருமையிலே அந்தரனாகி வந்து ஆட்கொள்ள வல்லாம் அப்படி ஆட்கொண்டான் அப்படி இருக்க நான் அங்கே போகாமல் ஊனிலாவியை ஓம்புதற் பொருட்டினும் உண்டுடுத்திருந்தேனி வெறும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ரெண்டு காரியம் செய்யறேன் ஒண்ணு நல்லா சாப்பிடுறேன் நல்ல வித மானம் போகாம வேஸ்ட் கட்டிக்கிறேன் இந்த உண்பதும் உடுப்பதுமாக முடியும் அதுதான் தாய்மானார் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அவர் இப்படி போனார் ஒண்ணு நல்லா வந்து சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் இதுதான் மிச்சமாச்சுனர் இவர் வீணில் உண்டு உடுத்திருந்தேனே பாவம் தாய்மானார் பின்னே மணிவாசகர் முன்னே அவர் உண்டுடுத்துன்னு அறிவர் அவர் அவர் என்ன சொன்னார் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அப்ப ரெண்டும் பயனில்லாத வேலை செய்கிறோம் என்று சொன்னார்லாம் இப்படியாக அந்த பிரிந்த அமைப்பை எழுந்து கருந்துகிறார் இந்த அளவிலே நாம் திருச்சதகத்திலே ஒரு பகுதியை ஒரு பத்து பாட்டை நினைவு கூறுவதற்கு சரிய மணி பன்னெண்டு துவார சாந்த பெருவடி திருவா சிந்தனையை உள்ளே நாம் சொல்லலாம் இப்பொழுது கைமாறு கொடுத்தல் என்றார் கைமாறு கொடுத்தல் கைமாறுன்னா ஒருவர் செய்த ஒன்ற ஒரு உதவிக்கு மீண்டும் திரும்ப செய்வது கைமாறு திருக்குறள்ல கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றுங்கொள்ளோ என்று சொன்னார் <laughs> இப்ப மழை பெய்து இந்த மழையானதுக்கு என்னாவது நம்ம கைமாறு செய்ய முடியுமோ பெரிய வழி மழையினுடைய உதவி மட்டும் மிகப்பெரிய வழி அதிலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு முதல் நாள் பேப்பர்ல வருது ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என்று கர்நாடகத்துல எல்லாரும் இருந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த நாளில இருந்து எங்கு அந்த மாதிரி சொன்னார்களோ அதுக்கு மறுநாளே மழை பெய்யுது நல்ல மழை அதான் அந்த கூட என்னமோ திருவண்ணாமலை மட்டும்தான் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்பலியன் அது பெருமானுடைய திருவள்ளினாலே அவனருளே என்ன பொடியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று சொல்வது போல அடுத்த திங்களுக்குள்ள எல்லாம் குளமெல்லாம் நிரம்பி திருவண்ணாமலையிலும் மிகுந்த செழிப்பா நிரம்ப தண்ணீர் இருக்கிறபடியா வரும்படியா பெருமானுடைய வேண்டுவோம் கைமாறுங்கிற சொல்லிக்கொண்டே அங்கிட்டு வைத்தார் அதுபோல பெருமான் செய்கின்ற பேரர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் உதவி செய்ய முடியுமா யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்ன பாட்டது ஆமா போய் உருகிட முடியாது அது உருகும்படியான அமைப்பு பெருமான் தந்தால் இப்ப நமக்கே அவங்க நம்ம நாடி பிடிச்சு பார்ப்போம் பல நாள் திருக்கோயில் போயிட்டு வர்றோம் எல்லா நாளும் கசிந்து மனம் கசிந்தா போறோம் சும்மா அப்படியே ரைட் லெப்ட் போட்டு போனதுனால பல நாள் தான் என்றோ ஒரு நாள் தான் எந்த கிட்டையோ கொஞ்சம் நமக்கு கசிவு ஏற்படுது ஆனா நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தினமும் இந்த மாதிரி கசிவு ஏற்பட்டது நமக்கு என்றோ ஒரு நாள் எந்த மூர்த்தி கிட்ட நாளைக்கு ஏற்படலாம் ஒரு நாளைக்கு பெருமானத்தை அல்லது ஒரு நாள் பெருமாட்டிக்கிட்ட அல்லது மூத்த பிள்ளையார் இப்படியாக ஏற்படலாம் ஆனா அது வந்து என்பரமல்லா அல்ல என்ன தந்தார் என்பரம்னா என்னுடைய எல்லைக்கு மேற்பட்ட அருள் நீ அப்படிலாம் செய்வதற்கு என்பரமல்லா அல்ல என்ன தந்தாய் யான் இதற்கு இளநூர் கைமாறு நான் என்ன செய்ய முடியும் உனக்கு என்று சொல்றேன் அருமையான சொல் பார்த்தீங்களா திருக்குறள் கைமாறு வேண்டா கடப்பாடு திருவாசகத்துல கைமாறு இப்படி எல்லாம் நினைக்கிறோம் ஆகவே அந்த கைமாறு இல்லாத ஒரு வேண்டாத நாம் தர இயலாத ஒரு பெருமானுக்கு கைமாறி என்ன கொடுப்போம்னு கேட்டா யான் இதற்கு இளநோர் கைமாறி என்று விண்ணப்பிப்பதுதான் கைமாறு அம்மா வேற என்ன செய்வீங்க பெருமானே நீ செய்யற பேரர்களுக்கு இந்த ஆன்மா என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது சுவாமி ஒன்று செய்ய முடியாதே என்று எண்ணி இயங்குகிறது தான் கைமாறு வேற ஒண்ணு சேர்த்து யான் இதற்கு இளங்கோர் கைமாறு என்று சொன்னா அதுதான் கைமாறா செய்ய முடியும் வேற எங்க முடியும் அப்படி பெருமானுடைய ஆகவே அந்த பெருமானுக்கு கைமாறு கொடுத்தல் என்றால் என்ன அது மாதிரிதான் எனக்கு கைமாறு கொடுக்க முடியாத பேரொருளை செய்கிறாயே பெருமானி என்று சொல்லி நன்றி உணர்வோடு வணங்குவதுதான் கைமாறு அது மாதிரி இங்க கைமாறு கொடுத்தல் என்று ஒரு அருமையான பகுதியில இந்த அமைப்பை வழங்குகிறார் இருகை யானையை ஒப்பிருந்தென்னுள்ள கருகையான் கண்டிலேன் கண்டதெவ்வமி வருக என்று பணித்தனையா வானூரோர்க்கு ஒருவனே கெற்றிலேன் கிற்பன் உண்ணவி இது ஒரு விதமான அமைப்புல பாட்டு இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா நீண்ட பாட்டு இல்ல நம்ம இது பார்த்தா திருக்குறுந்தகம் மாதிரி இருக்குது அன்னம் பாலிக்கும் தில்லை தம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் செய்யும் என்னும் பாலிக்கும் ஆறு அன்பின் ஊற என்னும் பாலிக்கும் உயிர் பிறவி அருமையா ஐந்தாம் திருமுறையில இப்ப பாருங்க அவர் அதுலயே இந்த ஐந்தாம் திருமுறை ஒண்ணுதான் இருக்குல்ல சின்னதா இருக்கு கந்தரன் பூதி மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் மற்றபடி நீங்க நான்காவது திருமுறை ஒரே ஒண்ணு பண்ணா இருக்குது கூற்றாயின எல்லாம் பண்ணா இருக்குது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குளித்த பருவம் கொபை செவ்வாய் முடிச்சிருப்பெல்லாம் திருவிருத்தம் திருநீர்ச்சியை படித்தது தாண்டகம் கேட்கணும் அது நீளமா படித்தது எப்படியோ இந்த ஒன்று மட்டும் இந்த அன்னம்பாலிக்க திருக்குறுந்தொகை மட்டும் ஐந்தாம் திருப்பதி மட்டும் எல்லா திருக்குறுந்தொகையாகவே பாடி மலேசர் அதனால தான் அந்த இதை சொல்லிக்கொண்டே உடவாரம் செய்தார் என்று நம்முடைய சேக்கரா பெருமான் சொல்கிறார் தில்லையிலே பாடிய பாடல்களில் எட்டு பதியங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த எட்டு பதியங்கள்ல அன்னம்பாளிக்கும் என்பது ஒன்று அந்த அன்னம் எப்பொழுது பாடுகிறார் என்று கேட்டா நேர நடராஜ பெருமானை போய் பார்த்து வழிபட்டு அப்படியே கீழே இறங்குகிறார் இறங்கி இதோ வெளியில வருகிறார் இதோ திருவீதி சிதம்பரத்துல இருக்கிற திருவீதி அந்த திருவீதி எப்படி சொல்லணுமா சேக்கலா சொல்லார் சிவமே நிலவிய திருவீதி திருவீதியில என்னப்பா நிலவுனாரு சிவமே நிலவிய திருவீதி வேற எந்த ஊருக்கும் சொல்லல அந்த மாதிரி அந்த திருத்திலையும் ஏன்னா நான்கு வீதியிலுமே சிவன் நிலவும்பா உள்ள நடராஜா கிட்ட போனா மட்டும் இல்ல சிவமே நிலவிய திருவியில் அந்த சிவமே நிலவிய திருவியில வழிபாடுலாம் செய்துட்டு அப்படியே கையில உழவாரம் இருக்கா அதனால ஆங்காங்க இரண்டு ஒரு புல்லோ மற்றதோ இருக்குன்னு சொன்ன உடனே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னும் பாலிக்கும் மேலும் எப்பூமிசை நீங்க உழவார திருப்பணியோட வாயில பாடலாம்னா இதான் பாட முடியும் இப்ப கூட்டாயினவாறு பாடினு வச்சுங்க ஒன்னு கூட்டாயினவாறு தவறி போடும் உழவாரம் அல்லது உழவார செய்வீங்க கூட்டாயினவாறு தவறி போடும் ஏன் பண்ணோட இருக்கிறது அது போய் நீங்க என்ன பண்ண கூட்டாயினவாரும் விளக்ககலீர் கொடுமை பலசை ஒன்னு இது நின்றோம் ஒன்னு இது நின்றோம் இந்த ஒண்ணு சிறு சைக்கலா பெருமான் இந்த இந்த பதியத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த திருப்பதி உழவார திருப்பணி செய்கிறார் என்ற ஒரு அருமையாக என்னமோ அது அவர் மாடி சொன்னதற்கு என்ன நம்ம கைமாறு செய்யப்படும் சேக்கிழார் பெருமான் இல்லை என்றால் இந்த திருமுறைகள் இடங்கூறி விளக்கவே முடியாது அவர் தான் அந்த இடம் கூறி விளக்கினர் நிறத்தில் இவ்வாறு இந்த வீட்டில் பாடினார் என்று சொல்வது அவர் தான் சிங்கன் அரியானை அந்த ரதம் எப்ப பாடினா அரியானை அந்த ரதம் சிதம்பரத்திலிருந்து திருவேட்களம் சென்று திருக்கடிப்பாலை சென்று வணங்கி மீண்டு வந்து உள்ளே பெருமானி பெரும்பற்ற புலியூரானி பேசாத நாளெல்லாம் பிறவானால் அந்த பெரும்பற்ற புலியூரம் வளம் வருகின்ற பொழுது இதை பேசினாராம் அரியானை அந்த நரதம் சிந்தயானி அருமறையின் அகத்தானி என்ற தாண்டவம் இப்படியெல்லாம் பாப்பா எப்படித்தான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெருமக்களுடைய திருவாய் திருவாய் மொழிகளை ஐந்து நூற்றாண்டு கழித்து வந்த சேக்கரா பெருமான் அருமையா இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்பொழுது பாடியது என்று சொல்லு தெய்வ திருவரு இதுக்கெல்லாம் நம்ம கைமாறு செய்ய முடியுமா படிக்கிறதான் கைமாறு மனதில் நினைக்கிறதான் கைமாறு ஓரொரு கால் நினைத்தவர்களை இப்படியெல்லாம் செய்தீர்களே இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய திருவடிக்கு வணக்கம் என்று சொல்லுவதுதான் கைமாறு வேற என்ன சொல்லு ஆகவே அது போல இந்த பாட்டை பாட்டை படித்தாலே நம்முடைய அந்த திருக்குறுந்தொகை போல இருக்கு சரிங்களா இருகை யானையை என் என்னூல கருவை ஆண் கண்டீலேன் உலகத்திலேயே ஒரு கையை உடைய யானை தான் பார்த்திருக்கீங்க ஒரு கைக்கு ஒரே ஒரு கை தான் இருக்கு யானைக்கு துதிக்கு இருக்கு இது என்னன்னாரு ரெண்டு கை கொடுத்த யானையா நான் இருக்கேன்னார் பாவம் ஏன்னாரு அது அதுக்கு ஒரு கை கொடுத்த இதுக்கு இரு கை கொடுத்த ரெண்டு கை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி போய் வணங்குறமா அருமையா நல்லா கரங்குழிவார் உண்மைகளும் கோண்விளக்கள் வெல்க சிறங்குழிவார் உங்களுக்கு என்று சொல்லமா இல்ல இரு கையை உடைய யானையானது இருப்பது போல நானும் ரெண்டு கையினாலும் என்ன பண்றேன் ஒருத்தர் கரும்பு கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன் ஒருத்தர் வந்து இது வருது <laughs> வெள்ளம் கொடுத்தா வாங்கி தின்னுக்கிறேன் ஒருத்தர் இது கொடுத்தா இப்படி வாங்கி தவிர வேற எதுவும் இல்லை அப்ப ரெண்டு கையும் கொண்டு நான் இந்த வேணில் வீணில் உண்டு உடுத்து இருப்பதானின் இங்கு போரேறி என்று சொல்வது போல உண்ணு நல்லா உண்ணுகிறேன் உடுக்கிறேன் தூங்குறேன் இதான் மூணு தான் செய்கிறேன் இப்படி ரெண்டு கையை உடைய யானை தன் இருகையினாலும் வாங்கி சாப்பிடுவது போல நானும் உன்னுடைய உணவும் உண்டியும் உறக்கமும் இந்த மூன்றுமே ஆக இருக்கே தவிர என் உள்ள கருவையான் கண்டீலேன் உள்ளத்திலேயே பெருமான் எழுந்தருள் இருக்கிறாரே அந்த அவனு அதாவது வேற எங்கேயாவது ரெண்டு மைல்ல தாண்டிருந்தா கூட பார்க்க முடியாது இந்த உள்ளத்திலேயே எழுந்தருள் இருக்கிறான் அது உள்ளத்தில் இருக்கணும்னு தாண்டியன பின்ன ரெண்டு கைய உடைய யானை ரெண்டு கையினால வாங்கி வாங்கி இந்த மீனால உண்டு கொடுத்திருப்பது போல நான் அப்படித்தான் இருக்கிறேன் பெருமானி என் உள்ள கருவையான் கண்டிலேன் ஆனா நான் கண்டேன் எது கண்ட ஜவ்வம்மி துன்பம் தான் கண்டேன் ஆமா இந்த இரண்டு கையினாலும் பெருமானி வணங்கி வணங்கி இருந்தால் எவ்வளவோ இன்பம் பெறலாம் வணங்காமல் வெறும் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் எவ்வம் துன்பம் தான் காணலாம் பிறவி துன்பத்தை கண்டு கண்டறி அவர் அப்படி இருக்கார் நம்ம தான் அப்படி இருக்கிறோம் அல்லவா வருக என்று பணித்தனை ஆனா நீ செய்தது என்னன்னாரு நான் இயல்பாக குதிரை வாங்க சென்ற என்னை அப்படி திருப்பெருமுறை வருகின்ற பொழுது வாப்பா வருக என்று பணித்தனை உடைய கருணையினாலே நான் இயல்பாக நானே செல்ல எங்கேயோ செல்ல போகின்ற என்னை நீ என்று பணித்தாய் அது உன்னுடைய கருணை வருக என்று பணித்தனை வானுரோர்க்கு ஒருவனே அப்படி ஒப்பற்ற தெய்வனா அவன் இருக்கார் எல்லாருக்கும் ஒப்ப ஒருவன் இங்கே ஒருவன் என்பது ஒன்று ஒன்றுங்கிற எண்ணிக்கையும் குறிக்கும் இன்னொன்று ஒப்பற்றவன் என்பதையும் குறிக்கும் ஒருவனி கிட்டிலேன் கிற்பன் உண்ணவே பாருங்க கிட்டிலேன் கிட்டிலேன்னு நான் செய்யல எதை பக்தியை செய்யல ஆனா இன்னொன்னு கிற்பன் கிற்பன் நான் செய்யறேன் எது என்னது சாப்பிடுறேன் <laughs> அதனால எதை செய்யணுமோ பக்தியை அதை நான் கிட்டில செய்யல எதை செய்ய வேண்டியது இல்லையோ பாருங்க எல்லா மருத்துவரும் என்ன சொல்றாங்க டயட்டு டயட்டு டயட்டு உணவு பார்த்துங்க உணவு பார்த்துங்க உணவு பார்த்துங்க அஞ்சு இட்லினா மூணு இட்லி சாப்பிடுங்க மூணு இட்லி சாப்பிடுங்க அப்படி ரொம்ப ரொம்ப போடாதீங்க ரொம்ப போடாதீங்க என்ன சொல்றாங்க இப்படி நான் என்னன்னு கேட்டா உணவே கிருப்பன் நல்லவா சாப்பிடுறதுல புலி ஏப்பா கோயில் போனியா குளம் போனியா ஒரு சிவபிராமன் சொன்னியா எது கேட்டா சரி கிட்டிலே செய்யவே அந்த பக்கம் மூச்சே புரியல இந்த சொல்லு கூட இது புரியுது இந்த கிட்டிலே கிற்பன் இதெல்லாம் நீங்க இன்னும் அதிகமாக எடுத்தாளாத சொற்கள் இன்னும் சொல்ல போனா திருவாசத்துல தான் இருக்கு நம்ம மற்ற திருமுறைகள்ல கூட மற்ற திருமுறை கூட இருப்பதா தெரியல தெரியல இந்த சொல்லலாம் இது தனியே ஒரு சொல் கிற்பன் என்றால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எது உன்னவே கிற்பன் நான் உண்மையிலேயே செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டிலேன் செய்யல எதை பக்தி எல்லாம் வேண்டும் மனசால் நினைக்கிறதோ உடம்பால் வணங்குவதோ வாயினால் பெருமானை போல் சொல்லுவதோ காலால் வளம் வருவதோ எதையுமே செய்யறீங்க என்கிறது பாவம் இப்படி என்ன கைமாறு செய்தார்